ஆசைப்பட்டு என்ன ஆசைப்படுறாருங்க இது பாருங்க ஆத்ம இலக்கணம்னு சொன்னார் அது என்ன ஆத்மாவுக்கு என்ன இலக்கணம்னார் எதையுமே ஆசைப்படுறதுதான் <laughs> அதனாலதான் துணியான சம்பந்தர் யாரு தர்மியாஜின குருமுதல்வர் ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் ஆமா திருமுறைகள் ஓதாய் சிச்சி உனக்கு என்ன வாய் ஏதேனும் ஒண்ணு செஞ்சேன்னா இல்ல ஆசையராய் இல்ல பாசம் விடாய் இல்ல ஆன சிவ சிவை ஆன சிவை பத்திரையில் மொழியாரும் அறுவடையில் மொழியாரும் பண்ண பூஜை ரொம்ப நிதானமான பூஜை ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பண்ணாங்க ஒன்னால அதே விட எனக்கு முடியலையா ஏதோ ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளேயாவது ஒரு ஒன்னால ஆன சிவ பூசை பண்ணாய் சிவபூசைன்னா என்னங்க ஐசி அப்படிங்கிறேன் ஆனசிவ பூசை பண்ணாய் வேண்டாண்டா திருவைந்தளத்தையாவது சொல்ல விடாம நேசம் கூட ஐந்து நீ நினையாய் இல்லைன்னு உனக்கு உனக்கு வாய் இருக்கா மூடுப்போம் இந்த மாதிரி இந்த வாயை மூடுன்னு சொன்னது வேற யாரும் இல்லை குரியான சம்பந்தர் அதான் தர்மியாஜினத்தினுடைய குருமுதல்வர் ரொம்ப அருமையான பாட்டு சிவபோக சாரம் அவ்வளவு அருமையா இருக்கு சிவபோக சாரம் என்ன பண்றதெல்லாம் ஞானிகள் அது போல தர்மியாதீனத்தில் இருந்த குரு முதல்வர் எட்டு நூல் பாடியிருக்கார் நம்ம திருப்பனந்தாள் இருக்கிற அந்த குரல் சுவாமிகள் பதினோரு பன்னிரெண்டு நூல் பாடியிருக்காங்க அந்த மாதிரி குரு முதல்வர்களாக இருந்து பாடினது ரொம்ப குறைவுதான் இல்ல இல்ல இல்ல பாடல பாடல நல்ல அனுபவம் உடையவர்கள் அனுபவம் உடையவர்கள் அந்த அனுபவத்தை பாடலாக சொல்லல அவ்வளவுதான் ஆனா தரம் அருமையானது அது போல திருவண்ணாமலை ஆதீனம் குண்டகுடி பெருகுத அதுல முதல்வர்கள் யாரும் பாடல போல சூரியனார் கோயில் ஆதீனம் முதல்வர் யாரும் பாடலையாட்டு இந்த முதல்வர்கள் பாடியதுங்கும் போது தருமி திருப்பணம் தான் ரெண்டு ரெண்டு ரெண்டு தான் அந்த எட்டு நூலும் இந்த பனிரெண்டு நூலும் இருபது நூலும் படிச்சோம்னா அருமை அருமை தான் கந்தர்களின்பாவே அப்படியே அடிக்கிற இந்த பத்தாயிரம் சொச்சம் கந்தர்களின்பா பாட்ட பதினஞ்சு கண்ணில பிழிஞ்சாரு வேற யாருமே கிடையாது பதினஞ்சு கண்ணில எந்த குவர் காற்றாத விண்ணோர் முறைக்கிறங்கி அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா கிடுகிடு கிடுகிடுன்னு அந்த சூரபதுமனை வென்றது இவனை வென்றது எல்லாம் சொல்லிவிட்டு பிடிச்சிருவாரு நான் பெரும்பாலும் கந்தபுராணம் பேசும்போது கடைசியில சொல்லிட்டு ஏன்னா நாங்க கந்தபுராணம் எல்லாம சொல்றோம் கிடையாது சில பகுதியில விட்டுறோம் அது அந்த வரலாறா சொல்றமே தவிர அண்டகோச படலம்னு ஒரு படலம் பாரார் சிவாச்சாரியார் காஞ்சி அண்ட இந்த அண்டங்கள் எல்லாம் பல்வேறு விதமா இருக்கான் அதெல்லாம் பாடுறார் நாங்க அந்த பக்கமே சொல்றது இல்லை எங்கேயாவது கந்தபுராண சொற்பொழிவில் அண்டகோச படலம் வேணும்னு சொல்றானா கிடையாது விட்டுருவோம் ஏன்னா இந்த ஆறு நாள்ல சஷ்டியில முடிக்கிறதுக்கு இதுவே கஷ்டமா இருக்குது முடியல முருகன் பிறப்பா தோன்றுவார் கல்யாணம் பண்ணி டம் டம் பிபி அடிச்சுதான் முடிஞ்சிருக்கு பள்ளி கொடிய மனந்தோனி என்ன முடிச்சிட்டோம்னா பள்ளியுமே திருமணம் பண்ண முடிஞ்சதுன்னா கந்தபுரம் முடிஞ்ச நடத்தம் மங்களம் பாடிட்டு இப்படி எல்லாம் சிவ சிவ என்ன பண்றது நாம இங்க பண்றோம் எனவே ஆசை பத்து அப்ப ஆத்ம இலக்கணம் அப்ப ஆத்மாவுக்கு என்ன வந்து இலக்கணம்னா எதையும் ஆசைப்படும் ஆனா பட வேண்டிய ஆசையை பட்டும் படக்கூடாத ஆசையை விட்டும் இருக்கணும் அதான் மூணு பட வேண்டிய ஆசை பெருமானி பட வேண்டாது இந்த உலகியல் ஆனா இது உலகியல் ஆசைப்பட்டு அதை விட்டுடுது என்ன பண்ற அதான் மாறி நின்று என்னை என்ன மாறி நின்று இந்த நெஞ்சானது எதன் செய்யணும்னு கேட்டா இறைவனை ஆசைப்பட வேண்டிய இறைவனை ஆசைப்படாமலும் ஆசைப்பட வேண்டாத இந்த உலகில் ஆசை மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்ச புலனைந்தின்படி அடைத்து இந்த அஞ்சு பொடியினுடைய வழி அடைக்கணும் அமுதே ஊறி நின்று என் உள்ளத்து எழுபரம் சோதி உள்ளவா காண வந்தருடாயி அருமையா பண்ண இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் முடிது அவருடைய அனுபவங்களாகவே அருமையா பாடினார் பார்ப்போம் இங்க பாருங்க கருட கொடியோன் காணமாட்டா கலர்ச்சேவடி பாத்தீங்களா திருமால் காண முடியாதுன்னு எங்கேயும் லட்ச இடத்துல வரும் இந்த கருட கொடியவன் காண மாட்டாங்கிறது இது மாதிரி எங்கேயாவது வரும் அல்லவா நம்ம ஐயாவுக்கு என்ன கொடி விடைக்குடி முருகப்பெருமானுக்கு சேவல் கொடி இப்படி எல்லாம் ஒருத்தர் கொடி இருக்குது அதனால முருகப்பெருமானுக்கு சேவர் கொடி தான் யாருக்கு அனுமன் கொடி சரிங்களா அப்படிலாம் இருக்கு இப்படி எல்லாம் ஒருத்தர் கொடி எல்லாம் கொடி பிடிச்சு ஆண்டவங்க அவங்க எல்லாம் ஆண்டவங்க கொடி கட்டி வாழ்ந்தவங்கன்னு முடியல எல்லாம் கொடி கட்டி வாழ்ந்தவங்க நாம அந்த கொடியை கட்டி வாழ்ந்தவங்க அதனால அது எப்ப இப்ப ஒன்றும் கிடையாது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு காலையில கட்டுவோம் சாயந்தரம் பியூனை ஊத்துட்டு வந்துருவோம் பார்ப்போம் பாருங்க கருட கொடியோன் காணமாட்டா கலச்சே வடிவென்னும் பொருளை தந்து அந்த உன்னுடைய திருவடியை எனக்கு பொருளாக கொடுத்தாய் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியோ பொல்லாமணின்னா பொல்லாத மணின்னு அர்த்தம் இல்ல பிளக்கப்படாத பொல்லுதல் பிளத்தல் பிளக்கப்படாத முழுமணியாக இருப்பவனி என்று அர்த்தம் முழுமணியாக இருப்பவனி பொல்லாமணி மணியேயோ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை இதெல்லாம் இவருதான் ரொம்ப வேற யாருமே சொல்லல சரிங்களா நீ என்ன பண்ணணும் நான் அப்படியே நான் வந்துகிட்டு இருக்கணும் திருப்பெருந்துறையில மேல நீ கைலாயத்தை இருந்துட்டு ஏ அப்பா மணிவாசகா அப்படின்னு சொன்ன உடனே யாருக்கும் தெரியாது நான் யாரு தான் இங்க திருவண்ணாமலை தான் கூப்பிடுறாங்கன்னு பார்த்தேன் இங்க நாளில் கூப்பிடுறேன் மேல பாரு அப்படின்னு இருளை திறந்துட்டு இங்கே வா என்று அது மேல நீ என்ன கூப்பிடு அப்படி இங்கே வா என்று அந்த மாதிரி நீ திருவாயினால கூவும்படியான அந்த புண்ணியத்தை எனக்கு கிடைக்கட்டும் எங்கப்பா பாக்குற எங்க பாக்குற நான்ல கூப்பிடுறேன் இங்க எங்க இப்படி பார்த்து ஆஹ் தோருடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி அடாடாடா நான் தான்ப்பா கூப்பிடுறேன் எங்கெங்க எடுத்துக்கிறேன் இங்க வாடானா அந்த மாதிரி என்னைக்குப்பா என்ன கூப்பிடுவான் பாவம் சின்ன பிள்ளை மாதிரி மாண்புமிகு அமைச்சர் எங்க இந்த உலகத்துக்கு அந்த உலகத்துக்கு எல்லா உயிரும் ஒரு உயிர் தானே வெள்ளையானே சொன்ன மாதிரி அந்த இருளை துறந்திட்டு இங்கே வா என்று எங்க கோவனும் அங்கே கூவும் கைலாயத்தை என்ன கூப்பிடுற சத்தம் எனக்கு இங்க கேட்கணும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் அது என்னைக்கு நீ இந்த மாதிரி கூப்பிடுவாயோ அதுதான் நான் பாக்குறேன்ப்பா வேற யாரும் இல்லப்பா என்று சொல்றார் கண்டாய் அம்மா நீ மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த உப்பாயம்புக்கு இருக்கவில்லேன் மொய்ப்பால் நரம்பு கயிறாக மொய்னா மொய்த்து கிடக்குன்னு நிறைய நரம்பு நம்ம நரம்பு உலகத்துல உள்ள உடம்புல எத்தனையோ இருக்குது சின்ன நரம்பு பெண் நரம்பு எல்லாம் இது அப்படியே மொய்த்து கிடக்கிற நரம்பு சேர்ந்து கிடக்கிற நரம்பு அது கயிறாக மூளை எண்பு தோல் போர்த்த இந்த மூளை மேலே நல்ல தோல் போர்த்து இருக்கு உடம்பெல்லாம் தோல் போர்த்து இருக்கு உள்ள எல்லாம் நரம்பா இருக்குது இந்த பாதி இருக்கிற குப்பாயம் குப்பாயம்னா தோல் பை இது ஒரு தோல் பை இப்ப யார் தெரியுமா நம்ம செருவடி இது செருப்பு தைக்கிறவங்க தான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வச்சுட்டு வச்சுக்கிட்டு செருப்பு தைக்கல அப்பெல்லாம் அதுவும் அப்பெல்லாம் இந்த மாதிரி வந்தாங்க இப்பெல்லாம் இருக்கும் இடம் தேடி <laughs> ஆமா அதெல்லாம் போச்சு இருக்கும் இடம் தேடி நாம போனா தான் வச்சுட்டு போங்க அப்புறம் வாங்க போக்கும் வரவும் புணரும் இல புண்ணியனே நம் காலை காக்கும் காவலனே சமயத்தில் வாங்கிட்டு போனாலும் வராது தான் பரிய பேரொழி என்ன பண்றது அதனால ரொம்ப அருமையாக குப்பாயம் புக்கு இருக்கவில்லேன் கூவிக்கொள்ளாய் கோவேயோ கூவிக்குள்ளாய் இது அப்படித்தான் இல்லைங்க அங்க இருந்தவாறு இருந்துகிட்டு இங்கே மணிவாசகா அப்படின்னு சொன்ன உடனே யார இங்க இங்க இங்க மேல பாரு மேல பாரு மேல நான் கூப்பிடுறேன் பாப்பான்னு அது மாதிரி என்ன கூப்பிட்டா தேவலாம்ப்பா கூவிக்கொள்ளாய் சின்ன பிள்ளை மாதிரி இதெல்லாம் ரொம்ப கேட்கறது இது மாதிரி அநியமா யாரும் கேட்கல கூவிக்கொள்ளாய் கோவியையோ கோவியோ கோவியன்னா தலைவன் கோன்னா தலைவன் கோவே ஓ தலைவா நீதான் என்ன கூவிக்கொள்ளணும் ஊர்ல இருக்கவன் என்ன கூப்பிடுவான் எனக்குரிய தலைவன் தான் நீ கூப்பிடணும் நான் உனக்கு அடியவன் நான் ஆசைப்படுறதும் நல்லது நீ கூப்பிடுறதும் நல்லது ஊர்ல இருக்கவங்க கூப்பிடுவாங்க இல்ல இல்ல என்ன கோவே ஓங்கிறது ஓங்கிறது வியப்பு வியப்பு குறி அல்லவா ஓ என்று சொல்வது இன்னும் கூட சொல்லலாம் ஓலம் என்பதை கூட சொல்லலாம் கோவே ஓ ஓலம் என்று கூட சொல்லலாம் அப்படி கோவியும் எப்பால் அவர்க்கும் அப்பாலா என் ஆர் அமுதேயோ எப்பால் அவர்க்கும் இந்த உலகத்துல ஆண்பால் பெண்பால் பலர்பால் எத்தனை இருந்து எல்லா பாலுடைய ஐந்து பாலுடைய அந்த எல்லா உயிரினங்களுக்கும் அப்பாலாம் என் ஆர் அமுதேயோ என்னுடைய அமுதாக இருக்கின்ற பெருமானி ஓ நீதான் என்னை ஓலம் காக்கணும் அப்பா தானாசிப்பட்டேன் கண்டாயம்மா நீ உன்னை பார்த்தா தேவலான்றது ஆமா திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டு நீ என்ன மட்டும் இங்க இருக்க வச்சுட்டு எல்லா அடியாரையும் அழைச்சிட்டு போனேன் நான் இங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு உத்தரகோஷம் அங்கேயும் திருப்பெருந்துரைக்கும் உத்தரகோஷம் அங்கே திருநெல்வேலி இப்படியே இருக்கேன் இல்லைங்களா உன்னை பார்த்தா ஆசையா இருக்குப்பா என்னவோ உடம்ப காட்டுப்பா அப்படிங்கிற பாவம் அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாயி அம்மா நீ வார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் சிறுகுடில் பதிலா சிறுகுடில் இது என்ன தெரியுது ஏன் தெரியுதுன்னு இது கால் கொடுத்துட்டான் அந்த குடிசைக்கு இல்ல இல்லைன்னா இது தெரியாது மற்ற குடிசையெல்லாம் போட்டா போட்டபடி தானே இருக்குது அசிங்கல காத்துக்கிட்டு அடிச்சாதான் இது அப்படி இல்லை காலுடைய குடிசை அதனால நடந்துகிட்டே இந்த குடிசை போயிட்டு இருக்கு அது ஆனா என்ன குடிசைனாரு உள்ள நுழைஞ்சிங்க மூக்க பிடிச்சிட்டு தான் வரணும் ஏன் சீ வார்ந்து உள்ள சீ எல்லாம் இருக்கும் ஈ முய்த்து உள்ள பாட்டுக்கு மொச்சுக்கிட்டு இருக்குமா ஈக்கெல்லாம் அழுக்கோடு ஆனா என்ன பண்ணுது திரியும் திரியும் திரிஞ்சுக்கிட்டு இருக்கு சரிங்களா இன்னைக்கு என்ன காலையில என்ன வேலூர் மத்தியானம் என்ன அண்ணாமலை நாளைக்கு என்ன சென்னைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாமே சிவ சிவ இப்படி திரியும் திருகுடில் இது சிதைய பூவாய் நீ அழைத்துட்ட இந்த குடிசையில் போயப்படும் அதான் எனக்கு வேணும் நீ இடத்துல வந்து சேரணும் இந்த குடிசை எங்கிட்ட போயிடணும் இல்லவா எனவே அந்த திருகுடில் இது சிதைய கூவாய் கோவி நீதான் எனக்கு தலைவன்பா கூத்தா என்று நீ ஆடுற விடாமே என்று கேட்டா எதுக்கு ஆடிட்டு இருக்க உன் ஆட்டம் எல்லாம் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் கரையேறி உண்டத்துல வரணும் அதுக்கு தானே உன் ஆட்டம் நீங்களா அப்படித்தானா அவன் ஆட்டம் அதுக்கு தானா உண்மை விளக்கம் பிறந்தது மாயை தனி உதறி பல்வினையை சுட்டு மலம் தாய அமுக்கி அருமை உண்மை விளக்கம் கையில என்ன வச்சிருக்கிறேன் ஒரு நெருப்பு வச்சிருக்கிறேன் என்ன பண்றாரு அப்புறம் இதுல வந்து உடுக்க வச்சிருக்கிறாங்க நம்ம கிட்ட இருக்க ஆணவம் கண்ணும் மாயின்னு மூன்று மலம் இருக்கு இந்த மாய என்னன்னு கேட்டா இந்த ஆன்மா விட்டு தொலை பாவம் போறான் விடுறா தொலை தொலைன்னு உதறான் யாரு நம்ம மாயை போறதுக்கு அவரு உதறான் மாயை தனி உதறி டன் டன்னா செஞ்சு வச்சிருக்கான் சண்பகராறுல ஏத்தலாமாட்டிருக்கு வினை அந்த வினையெல்லாம் எடுத்து கொசுக்கூடாது வல்வினையை சுட்டு சுட்டு இந்த ஆணவம் அது இருந்துகிட்டு தான் இருக்கும் எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்களா இதெல்லாம் சுட்டார் அதை வந்து உதறினார் இத மலம் சாய அமுக்கி ஏன்னா ஆணவ மலம் என்னைக்கு நீங்காது தன் தன்மை தான் கட்டணும் அதனால ஒரே அமுக்கு அமுக்கி காலில் ஆமா எந்திரிச்சுன்னு அமைச்சு அவன் தான் பாவம் வருஷம் வருத்தப்படுறானே உன்னால இன்னும் என்ன எந்திரிக்கிறேங்க மலம் சாய அமுக்கி இதுல அருள் தான் எடுத்து அந்த அருளை காட்டுறான் இதெல்லாம் ஏன் சாமி உனக்கு என்ன தலையெழுத்தானாரு நேயத்தால் உயிர் மீது வைத்த அன்புனால இல்லைன்னா கரையேறாத பாவம் அதனால ஆனந்த வாரிதியில் தான் அடுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் எங்க ஐயா நடனம் பண்ணிட்டே இருக்காரு ஏன்னாரு இதுக்காக தாண்டா உனக்காகவும் நமக்காக தவிர அவன் தனக்காக நடனம் ஆடணும்னு அவசியம் இல்லை காசு போடுங்கன்னு வர்றானா இல்லை அவனுக்கு காசு போடத்தான் முடியுமா உங்களுக்கு அதனால உன்னையும் என்னையும் கரையறதுக்கு ஆடுற ஆட்டம் தாப்பா அந்த ஆட்டம்னு சொல்லி உண்மை விளக்கம் அருமையாக சொல்லி அதனாலதான் இதெல்லாம் எவ்வளவு இதனால சின்ன நூல்ல ஐம்பது ஐம்பது இந்த அதனாலதான் சித்தாந்தம்னா முத முத படிக்க வேண்டியது திருவருட் பயன் அப்புறம் நம்முடைய உண்மை விளக்கம் அப்புறம் இந்த உந்தியார் கழுத்துப்படியார் இதெல்லாம் படிக்கணும் படிச்ச பின்னால போகணும் எது விளையாட்டா சில நெஞ்சு விடுத்து இதெல்லாம் கொஞ்சம் இப்படி விளையாட்டா இருக்கும் அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறமேல சித்தியார் வரணும் சுபக்கம் அப்புறம் சிவஞான போதம் வரணும் பிஹெச்டி படிச்சோம்னா சுத்தமா எல்லாம் விளங்கிடும் இவை இவே இதெல்லாம் என்னைக்கு படிக்கிறது என்னைக்கு விளங்க பேசில இருக்க சிலது கொஞ்சம் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி அப்படி இருக்கும் சிலது இல்லை ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் மாதிரி செலவு கொஞ்சம் அழுப்பாவும் இருக்கும் ஏன்னா எல்லா செய்திகள் பூரா எல்லாம் நம்மை பற்றியது ஊர்கதை இல்ல எல்லாம் நம்ம சொந்த கதை சித்தாந்தம் பூரா நம்ம உடம்பினுடைய சொந்த கதை நாம வந்த கதை இனி போற கதை எனவே இதெல்லாம் நமக்கு உரிய கதை தான் அது ஆனா அழகா பேசியிருக்கிறாங்க என்ன பண்றது சிவ சிவ என்ன சொல்றீங்க சிவ சிவ இதெல்லாம் நடக்கணுமோ நடக்கும் சரிங்களா நம்ம நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்ய முடியாது என்னென்ன ஏன்னா அது நடக்கணும்னு பெருமாளுக்கு தெரியும் அது எதை நடத்துவானோ நடத்தி வைப்பான் பார்த்தோம் இதனால செய்யலாம் ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா என்னென்ன சித்தாந்தமே சித்தாந்தமே வைக்கப்படாது உண்மை விளக்கம் வச்சுட்டு சரிங்களா அப்புறம் உண்மை விளக்கம் வச்சுட்டு நம்ம சரியா சுந்தர தேவா கொஞ்சம் அடிச்ச பரிசீலனம் பாட அதுக்கா இப்ப இந்த வகுப்பு வந்து இப்ப மாத்தி வைக்கிறதே காரணம் என்ன ஜாகிரவி படிச்சவன் அது சரி இங்க இருக்கு நயில் நதி இங்க இருக்குது அந்த நதி இருக்கு இங்க இது இருக்கு இருக்கு பாலைவனம் இங்க இருக்குன்னு சொன்னோன்னு கொஞ்ச நேரம் படிச்சா போதும் அப்புறம் அடுத்ததுன்னு சொன்னேன் வரலாறு <laughs> ஹிஸ்டரி அது என்ன அவன் படையெடுத்தான் இவன் படையெடுத்தான் வேலை தெரியுது அப்புறம் என்ன சயின்ஸ் நாம யாரு கடல் என்ன இது என்னன்னு அப்புறம் யாரு நம்ம தமிழ் அப்புறம் என்ன ஆங்கிலம் இப்படி மாத்தி மாத்தி வைக்கிறதே அந்த நிலை மாறுவதற்கு அதான் இப்பதான் அந்த காலத்துல எல்லாம் எடுத்தாங்கன்னா அவங்க பாட்டு நடத்திட்டே போடுவாங்க இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொல்லி நினையாம நினையணும் அவங்களா நீங்க சரி ஏப்பா நீங்க என்ன திருவாசகமே போயிட்டோமா சரி அறிஞர் ரொம்ப அழகா இருக்கு அவ்வளவுதான் அன்னைக்கு திருவாசகம் திருவாசகம் முடிச்சிடும் ஒரு பகுதி அவங்களா குருநாதனா தோன்றி நாளைக்கு என்ன படுத்துருவீங்க திருவாசகமே தொடரலாமா எல்லாம் எரியமை பணிகொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் திருச்சிற்றம்பலம் என்ன முடிக்க சொல்றீங்களா திருச்சிற்றம்பலம் அதனால எனவே எந்த பாட்டு எந்த பாட்டு பாருங்க ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் திருகுடில் இது இந்த உடம்பு இப்படிப்பட்டது சிதைய பூவாய் இந்த உடம்பானது நீங்க நீ என்னை கூப்பிடணும் கோவி பூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே என்னங்களெல்லாம் வந்து எப்பொழுதும் காத்து ஆட்கொள்ளுகின்ற குருமணியாக இருக்கின்ற பெருமானி தேவா தலைவனாக இருக்கிறவன் தேவர்க்கு அறியானி ஏனை தேவர்கள் எல்லாம் காண முடியாத தேவதேவனாக இருக்கிற சிவனே இப்படி பெரியவனாக இருக்கிற நீ சிறிது என் முகம் நோக்கி ஆ வா என்ன ஆசைப்பட்டேன் நீ மட்டும் கொஞ்சம் முகத்தை அப்படி காட்டி இங்க தம்பி இங்க வான்னாரு யாரு நான் தான்டா வா ஆ வா என்ன ஆசைப்பட்டேன் உன் கையினால வா ராஜா என்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு அவ்வளவு நல்லா என்று அதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு எத்தனையோ பேர் வாங்குறாங்க நீ வான்னு சொல்லலையே உன் கை காட்டி வான்னு சொன்னா நல்லா இருக்கு பாவம் நான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா நீ வாங்கப்படாது ஆ வா என்ன ஆசைப்பட்டேன் என்று மிடைந்து எலும்பு ஊத்தை மிக்க அழுக்கு ஊரல் வீரிலி நடைக்கூடம் இந்த உடம்பு அப்படியே பிச்சு பெறாரு கொஞ்சமா மிடைந்து எலும்பு அந்த நெஞ்சில பாத்தீங்கன்னா அரம்பு நரம்பு எலும்பு பெருசா இருக்கு அதெல்லாம் மிடைந்துன்னா நெருங்கி இருக்கு பிடங்களை விட்டு வைத்த பார்த்தோம்னு சொன்னா தோல் மற்ற இதுதான் அதிகமா இருக்க தவிர நரம்பெல்லாம் அதிகமா இல்லை இப்படி தோல் மிக்கு இருக்க வேண்டிய தோல் மிக்கு எலும்பு அடைந்த எலும்பு மிக்கு இதெல்லாம் நீ தான் அந்த வீட்டை கட்டின மிடைந்து எலும்பு ஆனா ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல் ஆனா எல்லா இடத்துல எலும்பா இருந்தாலும் நரம்பா இருந்தாலும் தசையா இருந்தாலும் எல்லாம் நாத்தம் ஏன் ஒரு நாள் குளிக்கல தொலைஞ்சது பக்கத்துல இருக்க முடியாது அப்படி இருக்கிற எல்லாம் இந்த உடையதுதான் அப்படிப்பட்ட மிக்க அழுக்கு ஊழல் வீரிலி நடைக்கு வீரிலின்னா ஒரு பெருமிதமான வந்து ஒரு கூடம் அல்ல இது சும்மா சிறுமையான ஒரு நடைக்கூடம் நடந்து போறதுக்கு வரத்துக்கு உரிய கூடமாக இருக்கான் இந்த கூடம் தொடர்ந்து என நலிய இந்த கூடம் தான் எனக்கு எப்பவுமே வாக்கியிருக்கு வேற எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒரு மாலை ஈகனிகள் இருக்கப்படாதோ போறதுக்கு ஒன்றும் இல்லை மீண்டும் மீண்டும் இதுக்குள்ளேயே நான் அடைஞ்சு கிடக்கிறேன் எனவே இவ்வாறு தொடர்ந்து எனின் அலிய துயர் உருகின்றேன் சோத்தம் எம்பெருமான் இது ஒரு புதிய சொல் சோத்தம் என்றால் என்னை காப்பது கடன் நீதான் காக்கணும் இப்படி இருக்கிற அந்த நடைக்கூடத்தில் இருக்கிற என்ன காக்கணும்னு ஒருத்தன் உண்டென்றால் நீதான் வேற யாரும் காக்க முடியாது அதனால அதனால உன் அடைக்கலம் பா நீதான் செய்யணும் சோத்து எம்பெருமான் அடைவது உன் திருவடியா இருக்கணும் அந்த திருவடியை அடைந்து நின்றுடுவான் அங்கேயே இருக்கணும் உன் திருவடியிலேயே இருக்கணும் அதுதான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா எனக்கு அதான் ஆசை வேற எதுவும் இல்லை என்கிற அலி புன்னகத்து புறந்தோல் மூடி ஆக்கை அலி புன்னகத்து அழிக்கத்தக்க அதாவது இந்த உடம்பு இந்த எங்க இந்த புண்ணு என்னன்னு கேட்டா எலும்பு நரம்பு தசை மூணு சேர்ந்தா ஈக்குவல் டு ஒரு மூன்றினுடைய கூட்டமே ஒரு புண்ணு மாதிரி தான் இருக்குது புண்ணு மாதிரி இருக்கு இப்படிப்பட்ட இழிந்த அமைப்புல இந்த மூன்றுடைய கூட்டுறவே நமக்கு உடம்பா இருக்குது அதனால புறந்தோல் மூடி ஆனா மேல பார்த்தா அருமையா தோல் மூடி இருக்குது அந்த தோல்ல பல டிசைன் என்னது சில பேருக்கு செக்கு செவேன்னு கொடுக்குற சில பேருக்கு கருணகிரின்னு கொடுக்குற சிலருக்கு மாஞ்சவப்பா கொடுக்குற இப்படி எல்லாம் நீங்க பொண்ணு மாப்பிள்ள பார்த்தாங்கன்னா எப்பவும் பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பொண்ணு எப்படி நல்ல நேரமா மாஞ்சவப்பு அப்படின்னு சொன்னாங்க இல்ல நல்ல சிவப்பு அப்படின்னு கொஞ்சம் கருப்பு தான் அப்படின்னா ஏன் போய் போய் பாத்தீங்க கருப்பு இதெல்லாம் யாரு சும்மா இருக்க மாட்டான் அது இங்க என்ன என்ன பாட்டு அலி புன்னகத்து புறந்தோல் மூடி அடியேனுடையாக்கை புளியம்பழம் ஒத்து இருந்தன் இருந்தேன் இருந்தும் விடையாய் புளியம்பழம் ஒத்திருந்தேன் ரொம்ப அருமையான ஓமை இது இல்ல இப்ப புளியங்காய் பிஞ்செல்லாம் கேட்டீங்கன்னா அந்த சதையும் அந்த ஓடும் அப்படியே எல்லாம் சேர்ந்து இருக்கும் பின்னி இருக்கும் அது பழமாக ஆக ஆக ஆக நல்ல பழமாச்சுன்னா இந்த ஓடு வேற அந்த பழம் வேற தனியா இருக்கும் ஆடுன்னா அப்படியே ஆடும் இப்ப நான் சின்ன பிள்ளை எல்லாம் இருந்து இப்படி வளர்ந்ததெல்லாம் புளியன் காயா இருந்தேன் ஏன் நான் வேற எங்க குடும்பம் வேற எல்லாம் இருந்தது இப்படி வயசு ஆக ஆக புளி எம்பழம் ஒத்து என்ன சார் தம்பி எல்லாம் அவன் எல்லாம் வேலை பார்க்கறான் சிவா பாப்பா எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு வீட்டு அவளும் இருக்கா சௌரியமா இருக்கா ஒண்ணு வந்துடும் இனிமே இந்த ஆன்மா கரையேறணும் அதுதான் அப்படின்னு அப்ப இது புளியம்பழம்னு அர்த்தம் ஏன் இது வரைக்கும் எல்லா மனைவி என்ன பிள்ளைகள் என்ன எல்லாம் எல்லாம் சேர்ந்திருந்த போது புளியம் காயா இருந்தது இப்ப எல்லாம் அதை விட்டு விட்டு விட்டுட்டு அந்த ஓட்டுக்கும் இந்த பழத்துக்கும் வேற ஒண்ணு வேற்றுமை அதே போல வீட்டுல இருக்கவங்களும் கேட்டாங்கன்னா எங்க தாத்தா காணும் சரி அவர் என்ன சிவ பூஜை பண்ணுவார் கோயிலுக்கு போவார் என்ன அவர் எங்க போறாரு எங்க வர்றாருன்னு தெரியாது வருவார் மத்தியானம் சாப்பிடுவார் படுப்பார் அப்புறம் எங்க போவாருன்னு தெரியாதுங்க எனக்கு அப்ப குடும்பத்துக்கு அந்த பெரியவருக்கு என்ன வேற்றுமே புளியம்பழம் தான் அதெல்லாம் ஓடு இது உள்ள இருக்கிற பழம் என்னைக்காவது பொத்துன்னு உடஞ்சதுன்னா போடும் புளியம்பழம் தான் போடும் அதான் புளியம்பழத்தை காட்டினாங்க அப்ப நாமெல்லாம் எப்படி ஆகணும் புளியம் காயா இருக்கிறோம் புளியம் பழமாகும் ஆட்டினா நம்ம இந்த உடம்பு இந்த இந்த உலகத்துக்கு நமக்கும் தொடர்பு இருக்காது புளியம்பழமுத்திருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி எளி வந்து என்னை ஆண்டு கொண்ட என்னாரமுதியோ ஏற்கனவே திருப்பெருந்துறையில என்னை வந்து ரொம்ப எலி வந்து ஆட்கொண்ட மீண்டும் அப்படி ஆட்கொள்ளியப்பா ஆட்கொள்ளியே என்னாரமுதியோ அலி என் என்ன ஆசைப்பட்டேன் நீ என்ன அழியன் பாவம் அவன் ரொம்ப நமக்கு வேண்டியவன் அவனுக்கு ஏதோ கருணை செய்யணும் இறங்க தகுந்த தகுந்தவன் நீ வாயினால சொல்ல சொல்லக்கூடாது அதனால வந்தோன் பெருமனின் பண்புகள் நயந்தன இனியவும் நன்மம் தெய்வ நனிவலையே தீ பெருமான் முருகப்பெருமன் காட்டுப்பட சொல்லுவானா சரி அழியன் பாவம் அவன் கருணை செய்யணும் என்று நினைத்து பெருமான் அருள்வான் அழியன் சிவ சிவ மூத்த பிள்ளையார் நம்ம எல்லாம் அழியன் நீங்க உள்ள வந்து பாக்கலப்பா நான் உங்களை பாத்துட்டு போறேன் அழியன் தானே முதுவாய் இரவலன் வந்தோன் பெருமனின் பண்புகள் நயந்தன போய் முருகப்பெருமாட்ட போய் முருகா உன்னை பார்க்கணும் நீ தான் உன்னை ஆட்கொள்ளும் சொன்ன உடனே அங்க இருந்து ஒரு ஆள் போய் சொல்லுவாங்களாம் யாரு முருகன் கிட்ட பாவம் யாரோ ரொம்ப நேரமா அழியன் தானே முதுவாயிரவலன் உன்னுடைய போட சொல்லி சொல்லி இருக்கிறான் என்று சொல்ல நீ எனக்கு வந்து உன்னுடைய திருவடி காட்டணும் திருமுருக காட்டுப்பட நல்ல எனவே அந்த மாதிரி அழியன் அழியன் தன்னுடைய கருணைக்கு இலக்கானவன் என்று பொருள் எனி வந்து என்னை ஆண்டு கொண்ட என் ஆரமுதேயோ அழியன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானி எய்த்தேன் நாயேன் எய்த்தேன் இழைத்து போனேன்னு அர்த்தம் அல்ல எய்த்தேன் நாயேன் இனி இங்கு இருக்கவில்லேன் இனிமே இங்க இருக்க முடியாதுப்பா என்ன ஆட்கொள் இல் வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் இல் வாழ்க்கை வைத்தாய் சொன்ன உடனே இந்த பாட்டுங்க ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானி எய்த்தேன் நாயேன் அந்த எய்த்தேன்னா இங்கே இழைத்து போனேன் என்று சொன்னார் இனி இங்க இருக்கவில்லேன் நான் இனி மீண்டும் இங்க இருக்க மாட்டேன் இந்த உலகத்துல இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் அப்படின்னாரு இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்கன்னு சொன்ன மனைவியோட அர்த்தம் அல்ல இந்த மனித வாழ்க்கையை பிறப்புங்கிற வாழ்க்கையை எனக்கு வச்ச அதை நீதான் வாங்கணும் பாய் அங்க வச்சு வாங்குவாய் ஒருவரோட எல்லாம் பின்னால் வந்துட்டு வச்சு வாங்குவாய் வஞ்சக பெரும் புலையனேனவன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கியனாய் பெரிய அன்பருக்கு உரிய நாய்க்கினாய் தாம் நச்சு மாமரம் ஆயினும் கொலா நானும் எல்லாம் திருச்சதகம் திருச்சதகம் அதனால என்னை வந்து இங்க வைத்தா பிறவியோடு கொடுத்த மீண்டும் என்னை வாங்கி அடக்கி என்று சொல்லுவேன் அதனால் வைத்தாய் வான்காய் வானூரறியா மலச்சேவடியா நீ எவரெல்லாம் அறிய முடியாத திருவடி உடைய பெருமானி முத்தா இந்த முத்தன்னு கேட்டா விடுதலை செய்யறவன் அர்த்தம் என்ன விடுதலை இந்த உயிருக்கு பிறப்புங்கிற அந்த நிலை நின்றும் விடுதலை அப்ப மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமி கள்ளப்புலக்கு ரொம்ப கட்டடிக்க வல்ல அதான் முத்தி முத்தி முத்திங்கிறது அப்போ இப்படிப்பட்ட முத்தா உந்தன் முகவோடி நோக்கி முருகல் நகைக்கான அத்தாசால ஆசைப்பட்டேன் உன்னுடைய முகத்தையும் பார்க்கணும் அதோடு கூட அந்த முருகல் எப்படி அந்த புன் சிரிப்பா சிரிப்பாராம் ஒரேடி அந்த பல் தெரியவும் தெரியாது ஆனா சிரிப்பு இல்லாம இருக்காது அதான் குமிழ் குனித்த புருகமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த தடையும் பவளம் போல் மேனியில் பால்வன் நீரும் இனித்த முறை எடுத்த பொற்பாலமும் அப்படி அதை காட்டிக்கிட்டே இருக்கணும் காட்டினா கொண்டே இருப்பேன்ப்பா என்று சொல்லி அந்த பெருவழி அந்த பெருமானியம் சொல்கிறாராம் என் முருகல் நகை காண அத்தா சாலாசிப்பட்டேன் கண்டாய் அம்மானி பாரோ என்னோர் பரவி ஏத்தும் பரணி அவர் பெருமானை யார் ஏத்தான ஏத்தாதார் எவ்வளவு பாரார் விசும்புள்ளார் பாதரத்தார் புதத்தார் எல்லாரும் ஏற்றுவாங்க அப்படி பரவி ஏத்தும் பரணி பரஞ்சோதி மேலான ஒளிப்பொருளாக இருக்கின்றவனே